الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في كلامه العزيز وقرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام أنا زعيم ببيت في ربض الجنة لمن ترك المراء وإن كان محقا وببيت في وسط الجنة لمن ترك الكذب وإن كان ماضحا وببيت في أعلى الجنة لمن حسن خلقا أو كما قال صلى الله عليه وسلم அல்லாஹ் ஒருவன் அவன் பரிசுத்தமானவன் இணை துணை அற்றவன் மண்ணிலே உள்ள மாந்தர்களின் புகழுக்கும் விண்ணிலே உள்ள அமரர்களின் புகழுக்கும் அவன் சொந்தக்காரன் அவன் யாரால் பெறப்படவும் இல்லை எவரையும் பரவும் இல்லை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 عربي ولا على عجمي ولا على أبيض ولا على أسود إلا بتقوى الله மனிதர்களே ஜனங்களே நம்மளை படைத்து ஆட்சி புரிகின்ற வல்லவன் அல்லா அவன் ஒருவனாக இருக்கிறான் அவன் தன்னம் தனியானவனாக இருக்கிறான் நம்மளுடைய ஆரம்ப தந்தையும் ஒருவராக இருக்கிறார் நாம் அனைவரும் ஆதமலை அலை அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம் ஒரு அரபியை விட அஜமிக்கோ ஒரு அகவியை விட அரபிக்கோ ஒரு வெள்ளையனை விட கருப்பனுக்கோ ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கோ அல்லாவிடத்திலே அந்தஸ்து மதிப்பு கண்ணியம் கௌரவம் கிடையாது தப்புவா என்று நிறைவேற்ற வாழ்க்கையை கொன்றே அன்றி எனவே இந்த தப்புவா என்று நிறைவேற்ற வாழ்க்கையை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களுடைய எல்லா நிலைமையிலும் ஏழ்மையிலும் செழுமையிலும் இரவிலும் பகலிலும் இதர எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்து கொள்ளுகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே இன்று நாம் உலகத்திலே தொழுகைக்கு நோன்புக்கு ஜக்காத்துக்கு பொறானோதலுக்கு கொடுக்கின்ற முக்கியம் இவைகளுக்கு கொடுக்கின்ற இந்த அமல்களுக்கு கொடுக்கின்ற முக்கியம் நற்குணம் என்ற அமலுக்கு நாம் கொடுக்காமல் இருக்கிறோம் நம்மளே அதிகமானவர்களுக்கு நற்குணம் என்பது நல்ல பண்பு என்பது ஒரு விவாதத்து என்று கூட நம்மளே சிலருக்கு தெரியாமல் இருக்கின்றது சகோதரர்களே எங்களுடைய எல்லா அமல்களிலேயும் ஒரு தலை சிறந்த அமல் என்பது எமது வாழ்க்கையிலே இருக்கின்ற குணங்கள் நம்மிடத்திலே இருக்கின்ற அழகிய பண்புகள் இருக்கிறது இது எல்லா அமல்களிலும் மேலான அமலாக இருக்கிறது எல்லா அமல்களையும் அழகுபடுத்திருக்காமலாக இருக்கிறது வாழ்க்கையே அழகுபடுத்திருக்காமலாக இருக்கிறது மனிதர்களை புனிதமாக்கிருக்காமலாக இருக்கிறது எனவே நற்குணம் என்பது ஒரு விசேஷமான அவை இது எங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் இருக்க வேண்டிய ஒரு அவல் சகோதரர்களே நாங்கள் செய்த அவல்களை நாளை தியாமத்து நாளிலே அல்லாஹு அதை நிறுப்பதற்கு அதை இடை போடுவதற்கு என்ற ஒரு அந்த என்ற தான் எங்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹு அதிலே போட்டு இதை போட்டு பாப்பா இருந்து பாப்பா அந்த நேரத்திலே அந்த மீதான் என்ற தவாத்தை கடப்படுத்தக்கூடிய அமலாக நபியவர்கள் தொழுகையோ நோன்பையோ தத்தாத்தையோ ஹஜ்ஜையோ செல்லவில்லை மாறாக மீதான் சிராத்தை கடப்படுத்துகின்ற அமல் மாவின் ஷெயின் அத்தலதி மீசானில் கோவின் யோகல் தியாமா மின் ஹுசுல் நபி சொன்னார்கள் நாளை தியாமத்தினாலே நீதான் தராதை களப்படுத்தக்கூடிய அமல்களிலே நற்குணத்தை தவிர வேறு எந்த அமலும் கிடையாது என்று சொன்னார் எனவே இவ்வளவு தூரம் ஒரு பாலமான ஒரு கனவான அல்லாவுக்கு விருப்பமான உகப்பான ஒரு விவாதத்தில் தான் நமது வாழ்க்கையிலே வருகின்ற அழகிய பண்புகள் எங்களை அதிகமாக சொற்குணமும் கொண்டு போய் சேர்ப்பதும் நட்புணம் என்பதையும் நபியர்கள் சொன்னார்கள் அக்தருமா இதுகிலின் நாதல் ஜன்னா தகுவல்லா வகுசுல் குழு சொன்னார்கள் எங்களை அதிகமாக சொற்புலகத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அமலிலே விசேஷமாக இரண்டு அமலை சொன்னார்கள் தக்குவல்லா அல்லாஹுடைய இரையச்சம் அல்லாஹுடைய தக்குவா என்ற பயம் தனிமையிலும் கூட்டிலும் எல்லா நிலையிலும் அல்லாவை பயப்படுகின்ற அந்த பயமும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற நற்குணமும் தான் எங்களை அதிகமாக சொற்குலோகம் போய் கொண்டு போய் சேர்க்கின்ற அவர் என்பதாக நபி சொல்லாம் வரை அவர்கள் சொன்னார் சகோதரிகளே எங்களுடைய தொழுகையின் மூலமாக எங்களுடைய நோன்பின் மூலமாக எங்களுடைய இரவு வழக்கங்கள் மூலமாக இதர அமல்கள் மூலமாக எந்த நன்மையை அடைந்து கொள்கிறோமோ அந்த நன்மையை விடவும் அதிகமான நன்மையை நற்குணத்தினால் அடைய முடியும் இன்னல் மூமின நட்புணத்துக்கு அன்று அல்லாஹ் விசேஷமான அந்தத்தை வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ் விசேஷமான பதவிகளை வைத்திருக்கிறார் நமது வாழ்க்கையிலே இருக்கின்ற அழகான பண்புகளினால் நாளை கியாமத்தினாலே அதிம தரஜாத்தில் ஆகரா மறுமையினுடைய மிகப்பெரிய பட்டங்களை பதவிகளை அந்தஸ்துக்களை சிறப்புகளை எல்லாம் அடைய முடியும் என்று சொன்னார் சகோதரர்களே அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்து என்பது அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு என்பது அல்லாவிடத்திலே இருக்கின்ற பதவி என்பது அது சாதாரணமானதல்ல அது மிக மிக விசேஷமானது உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு பதவி என்றால் எவ்வளவு அவன் அதை பெருமையாக பேசுகிறான் ஒரு பட்டம் என்று சொன்னால் ஒரு புகழ் என்று சொன்னால் அதை எவ்வளவு அவன் மதிப்பாக பேசுகிறான் ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கின்ற மதிப்பு அல்லாஹ் கொடுக்கின்ற புகழ் என்றால் அது சாதாரணமானதல்ல எனவே நற்குணத்தோடு வாழ்பவர்களுக்கு நல்ல பண்புகளோடு வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் பெரும் பெரும் பாக்கியங்களை வைத்திருக்கிறான் அந்த ஒரு நாள் நபி சொல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில நபித்தோழர்கள் வந்தார்கள் பகாலு மன் அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான மனிதர்கள் யார் சகோதரர்களே ஒரு கணம் இந்த வார்த்தையை மீண்டும் யோசித்து பாருங்கள் என்ன கேட்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர்கள் யார் உலகத்திலே முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன் இந்த வானம் பூமியை படைத்து இந்த உலகத்தையே பரிபலிக்கின்ற அந்த வாரி முழு அரசனுக்கு எல்லாம் ஏராள அரசனுக்கு விருப்பமான மக்கள் யார் அவருடைய அன்புக்குரிய மக்கள் யார் என்று சகாபாக்கள் கேட்ட போது நபி அவர்கள் சொன்ன பதில் இதுதான் மனிதர்களிலே யாரெல்லாம் நட்புணத்தோடு இருக்கிறார்களோ நற்பண்புகளோடு இருக்கிறார்களோ இவர்கள் தான் அல்லாவுக்கு உகப்பானவர்கள் அல்லாவுடைய அன்புக்குரியவர்கள் நேசத்துக்குரியவர்கள் கண்ணியமானவர்களே படைத்தரப்புல் ஆலமீனுடைய அன்பும் நேசமும் அவனது அருளும் கிடைத்து விட்டால் வேறென்ன தேவை இருக்கிறது சகோதரர்களே அந்த அப்புல் ஆலமீனுடைய அன்பு நட்புணத்திலே இருக்கிறது என்றால் நட்புணம் என்பது ஒரு சாதாரணமான அவலா ஒரு சாதாரணமான விடயமா நாளைய கிராமத்தினாலே நபி அவர்களுடைய அன்புக்குரியவர்கள் நபிக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் யார் என்று சொல்லட்டுமா என்று ஒரு முறையோடு நிறுத்தி விடாமல் மூன்று முறை கேட்டார்கள் சகாபாத்திரத்திலே மூன்று முறை கேட்டார்கள் நாளை கியாமத்தினாலே எனக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் எனது அன்புக்குரிய மக்கள் யார் தெரியுமா என்று கேட்ட நபி அவர்கள் சொன்னார்கள் அக்சரும் கொடுக்கா உலகத்திலே நற்குணத்தோடு வாழுகின்ற மனிதர்கள் தான் நல்ல பண்புகளோடு வாழுகின்ற மனிதர்கள் தான் அக்கலால் உடையவர்கள் தான் நாளை தியானத்தினாலே எனது அன்புக்குரியவர்கள் எனக்கு பக்கத்துக்கு எனக்கு பக்கத்திலே அமர்ந்து விற்கின்ற மக்கள் என்பதை நபி சொல்லலாம் வரைவசலம் சொன்னார் எனவே அல்லாஹுடைய அன்பும் அல்லாவுடைய தூதர் செல்லமாக விளைவு செல்லமுடைய அன்பு நற்குணம் உடையவர்களுக்கு இருக்கிறது எனவே இந்த நற்குணம் என்பது அது நமக்கு மத்தியும் நமக்கு மட்டும் முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள ஒன்றல்ல நாம் எல்லோரோடும் நட்புணத்தோடு தான் வாழ வேண்டும் நமது குடும்பத்தார்களோடு மட்டும் நமக்கு தெரிந்தவர்களோடு மட்டும் நமது மகல்லா வாசிகளோடு மட்டும் அல்லது முஸ்லீம்களோடு மட்டுமல்ல முழு உலகத்திலே உள்ள அனைவரோடும் நாம் நற்குணமாகத்தான் வாழ வேண்டும் மனிதர்கள் என்ன மிருகத்தோடும் நல்ல குணத்தோடு தான் நாம் நடக்க வேண்டும் பறவை வண்டிகளோடு கூட நற்குணத்தோடு தான் நடக்க வேண்டும் சகோதரிகளே வாய் பேச தெரியாத அந்த உயிரினங்களோடு கூட நற்குணத்தோடு நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருப்பதாக இருந்தால் எல்லா உயிரினங்களிலும் மேலான மனிதர்களோடு எப்படி நற்குணத்தோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்திருக்கும் என்பதை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய நேசர் என்று வர்ணிக்கப்படுகின்ற அல்லாஹுடைய கூட்டாளி என்று சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பின்வருமாறு சொல்லி காட்டினார் யா இப்ராஹிம் أوصى الله إلى إبراهيم يا خليلي حسن خلقك ولو مع الكفار تدخل مدخل الأبرار சகோதரர்களே யா கலீலி என்று அல்லாஹ் அழைக்கிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை ஏ தோழரே என் கூட்டாளியே என்று சொல்லி அழைத்து அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இப்ராஹிமே அலைஹி சலாத்து வசலாம் உங்களுடைய குணத்தை நல்ல குணமாக்கிக் கொள்ளுங்கள் பலவு பால் குப்பார் அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்நியவர்களோடா இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய குணம் நல்லதாக இருக்க வேண்டும் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தாலும் அவர்களோடும் நாம் நற்குணத்தோடும் நல்ல பண்புகளோடும் விட்டு கொடுக்கும் தன்மையோடும் மன்னிக்கின்ற பண்போடும் உதவி செய்கின்ற பண்போடும் தான் நாம் அடுத்தவர்களோடு வாழ வேண்டும் தது ஒரு மதுகரல் அபரா நட்புணத்தோடு வாழ்பவர்கள் நல்லவர்கள் நுழைய வேண்டிய இடத்திலே நுழைவார்கள் நாளை தியாமத்திலே நல்லவர்கள் ஒதுங்குகின்ற இடம் என்ன நல்லவர்கள் ஒதுங்குகின்ற இடம் தான் அந்த வேளாண் ஜென்னத் அந்த வேளாண் சுவர்க்கம் அந்த வேளாண் அல்லாவுடைய இன்பங்கள் நிறைந்த சுவனம் அந்த சுவன வாழ்க்கையிலே நுழைவதற்கு உலகத்திலே நற்குணம் தேவை சகோதரர்களே இதை சொல்லி அம்மா பின்வருமாறு சொன்னான் ஒரு இன்ன கரிமதி சபபத் லிமன் ஹஸ்ஸன குலுகா أن أضله تحت عرشي وأن أسقيه من حظيرة قدسي وأن أدليه من جواري الله تعالى சொல்லி காட்டினார் இப்ராஹிமே ஹலீலுல்லா அலைஹி ஸலாத்து வஸலாம் யாரெல்லாம் உலகத்திலே நல்ல பண்புகளோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு நான் மூன்று விடயங்களை கொடுப்பேன் அவர்களுக்கு மூன்று பாக்கியங்களை கொடுப்பேன் முதலாவது பாக்கியம் எனது அரசுடைய நிழலுக்கு கீழே அவர்களுக்கு சியாமத்திலே நான் நிழல் கொடுப்பேன் அல்லாவின் நெல்லடியார்களே அல்லாஹுடைய நிலை தவிர யாருடைய நிழலும் இல்லாத அந்த பயங்கரமான நாள் தான் சியாமத்துடைய நாள் கோடான கோடி மைல்களுக்கு அப்பாலே உள்ள சூரியனை தலைக்கு மேலே கொண்டு வந்து இந்த பூமியை சம்புத்தரையாக ஆக்கினால் நமது நிலைமை எப்படி இருக்கும் சகோதரர்களே குளிர் அறைக்குள்ளே இருந்து கூட இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் நாம் துடிக்கின்றனா இந்த கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை தலைக்கு மேலே கொண்டு வந்து அதனுடைய சூட்டையும் கூட்டி இந்த மண்தலையை செம்புத்தரையாக மாற்றினால் நமது நிலைமை எப்படி இருக்கும் சகோதரே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இந்த நேரத்திலே அல்லாவுடைய அருள் என்ற நிலனை தவிர யாருடைய நிலனும் கிடையாது எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அல்லாவுடைய விசேஷ நிழலை கொடுப்பார் யாருக்கு உலகத்திலே நற்குணத்தோடு நல்ல பண்புகளோடு வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அவனது விசேஷ அரசுடைய நிலை கொடுப்பான் இரண்டாவது அந்த தியாமத்தினாலே அல்லாஹுடைய விசேஷமான ஒரு மதுரமான பாடம் இருக்கிறது அழகான பாடம் அந்த பாடத்தை அறிந்தவர்கள் சொர்க்கம் வரைக்கும் அவர்களுக்கு தாகமே வராது அந்த விசேஷ பாடத்தை இந்த நற்குணம் உடையவர்களுக்கு அல்லாஹ் அருந்த கொடுப்பார் மூணாவது சொன்னார்கள் அல்லாஹு தாலாவுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாகுவார்கள் நற்குணமுடைய அல்லாஹ் அவனது பக்கத்திலே வைத்திருப்பான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மூன்று விடயங்களையும் பாருங்கள் அல்லாஹுடைய அரசும் அல்லாஹுடைய விசேஷமான அந்த மதுரமான பாடமும் அல்லாவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற பாக்கியமும் என்றால் இது ஒரு சாதாரணமான விடயமா இந்த மூன்று பாக்கியங்களையும் அல்லா உலகத்திலே நற்குணத்தோடு நல்ல பண்புகளோடு அல்லாஹோடு வாழுகின்ற மக்களுக்கு அல்லா வைத்திருக்கிறார் நமது உயிருக்கு மேலான ஆதரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் தங்களுடைய மனோ இஷ்டப்படி எதையும் பேசுவதில்லை அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாஹுடைய வகையை கொண்டுதான் பேசுவார்கள் அல்லாஹுடைய வகையை கொண்டு பேசுகின்ற நபியவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் أنا زعيم ببيت في ربض الجنة لمن ترك المراء وإن كان محكا சொன்னார்கள் உலகத்திலே யாருக்கெல்லாம் தர்க்கம் புரிய விவாதம் செய்ய சக்தியும் அறிவும் இருந்தும் அந்த விவாதத்தை யாரெல்லாம் விடுவார்களோ அவர்களுக்கு நான் சொற்குலோகத்தின் ஓர பகுதியிலே ஒரு வீடு வாங்கி கொடுக்க மாளிகை வாங்கி கொடுக்க நான் பொறுப்புதாரியாகிறேன் மேலும் சொற்குலோகத்தின் நடுப்பகுதியிலே ஒரு மாளிகை வாங்கி கொடுப்பேன் பரிகாசத்துக்கேனும் யாரெல்லாம் பொய் சொல்லாமல் இருப்பார்களோ அவர்களுக்கு நான் சொற்குலோகத்தின் நடுப்பகுதியிலே ஒரு வீடு மாளிகை வாங்கி கொடுப்பேன் மேலும் சொர்க்கலோகத்தின் மேல் பகுதியிலே நான் ஒரு மாளிகையை வாங்கி கொடுக்க பொறுப்புதாரி யாருக்கு யாரெல்லாம் தங்கள் குணத்தை தனது பண்பை நல்ல பண்புகளாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் அல்லாவிடத்திலே சொற்குலோகத்தின் மேல் பகுதியிலே ஒரு மாளிகையை வாங்கி கொடுக்க பொறுப்பாகிறேன் என்று நபியவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்றால் நமது குணத்தை நமது பண்பை நமது அகலாக்கை நமது நடவடிக்கைகளை எந்த அளவு நாம் சீர்திருத்த வேண்டும் சகோதரர்களே நற்குணம் என்பது ஒரு மூங்கினுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற பெரிய சொத்து பெரிய செல்வம் பெரிய பெருமதியான வாணிக்கம் துக்குணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற முழுமை அவனை கேவலப்படுத்துவதற்காக அவனத்திலே உள்ள குணம் எனவே நற்குணம் உடையவர்களை அம்மாவும் விரும்புவான் மக்களும் விரும்புவார்கள் அல்லாவிடத்திலும் மதிப்பு மக்களிடத்திலும் மதிப்பு அல்லாவிடத்திலும் அன்பு மக்களிடத்திலும் அன்பு துக்குண உடையவர்களை அல்லாவும் இருக்கிறான் மக்களும் இருக்கிறார்கள் அல்லாவிடத்திலும் கேவலம் மனிதர்களிடத்திலும் கேவலம் எனவே அன்புக்குரியவர்களே நபி அவர்கள் சொல்கிறார்கள் இன்னக்கும் லன் ததஉன் நாஸ பி அம்வாலிகும் வலாகின் பி வஜ்ஹி வ ஹுஸ்னில் சொன்னார்கள் மக்களை உங்களுடைய பணத்தால் சம்பாதிக்காதீர்கள் உங்களுடைய குணத்தால் சம்பாதிங்கள் மக்களை பணத்தால் தேடுவதை விட குணத்தால் தேடுங்கள் என்று எங்களுடைய உயிரினும் மேலான நபியவர்கள் சொன்னார்கள் சகோதரிகளே பணம் கொடுத்து உதவுவதும் உதவிதான் ஆனால் அதையெல்லாம் விட மேலான உதவி நமது குணத்தால் உதவி செய்வது எப்படி சகோதரர்களே குணத்தால் உதவி செய்வது அழகான முறையிலே மனம் விட்டு பேசுவது சொல்வது மன்னிப்பது அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது விட்டு கொடுப்பது அவர்களை மதிப்பது அவர்களை நல்லெண்ணம் வைப்பது நல்ல வார்த்தைகளால் அழைப்பது இப்படியான நல்ல பண்புகளால் மக்களை தேடுங்கள் பணத்தால் தேடுவதை விட குணத்தால் தேடுவதே தான் மேலானது என்பதை எங்களுடைய மேலான நபி சொல்லா வரைகள் செல்லவர்கள் நமக்கு சொல்லி தந்தார் சகோதரிகளே வசியத்து என்பது மரண நேரத்திலே சொல்லுகின்ற முக்கியமான விஷயத்தை தான் வசியத்து என்று சொல்லுவோம் அதற்கு செய்த வசியத்து அவர்களை நாட்டுக்கு ஒரு அமைச்சராக ஒரு ஆளுநராக ஒரு கவுனராக அனுப்பும் போதும் சகோதரிகளே பின்வரும் வசியத்தை அவர்களுக்கு சொன்னார் எங்கே போக போகிறார்கள் மக்களுக்கு ஆட்சி செய்ய போகிறார்கள் மக்களுக்கு சமுதாயத்துக்கு சேவை செய்ய போகிறார்கள் அந்த நேரத்திலே வாலிபுரு ஜபல் ரவி எல்லாம் அன்பவர்களுக்கு நபிசங்க உபதேசம் இதுதான் நீங்கள் இப்போது மக்களுக்கு மத்தியிலே போக போகிறீர்கள் மக்களுக்கு சேவை செய்ய போகிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டிய முக்கியமான இதுதான் மக்களுக்கு சேவை செய்ய போகின்ற நீங்கள் அவர்களோடு நற்குணத்தோடு நடப்பதுதான் உங்களுடைய தலையாய கடமை என்பதை கடைசி வசியத்தாக உபதேசமாக நபிசல்லாஹு செல்லம் சொல்லி அனுப்பினார்கள் என்றால் சகோதரர்களே நற்குணம் எவ்வளவு வாழ்க்கையிலே மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே எங்களுடைய ஈமான் பூர்த்தியாக வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை பரிசுத்தமாக வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நற்குணம் வராத வரையிலே நற்குணம் வராத வரையிலே எங்களுடைய அமல்கள் பூர்த்தியாகாது எங்களுடைய ஈமானும் பூர்த்தியாகாது நாம் தொழுகின்ற தொழுகை அழகாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நோக்கின்ற நோன்பு அழகாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கொடுக்கின்ற தர்மம் அழகாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கின்ற துவா நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நற்குணம் இருக்க வேண்டும் நற்குணம் வராத வரையிலே ஈமான் பூர்த்தியாகாது இந்த ஈமானை புதுப்பிப்பதும் எங்களுடைய ஈமானை பூர்த்தியாக்குவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள நற்குணம் தான் இதனால் தான் நபியோர்கள் அதிக அதிகமாக துவா கேட்பார்கள் அல்லாவிடத்திலே அல்லாஹும்ம اللهم كما احسنت خلقي فاحسن خلقي நபியோருடைய அதிகமான துவாவிலே இருந்தது நபியர்கள் கேட்பார்கள் யா அல்லாஹ் எனது உடம்பை நீ அழகாக படைத்திருக்கிறாயா அல்லாஹ் என் உறுப்பை நீ அழகாக படைத்திருக்கிறாயா அல்லா அது போல எந்த வாழ்க்கையிலே உள்ள நட்புணத்தை அழகுபடுத்தி விடுவாயாக அல்லாவின் தூதர் செல்லல்லா அவர்களும் கேட்கதுவா கண்ணியத்துக்குரியவர்களே எங்களுடைய உடம்பை எப்படி அழகாக வைத்திருக்க விரும்புகிறோமோ எங்களுடைய முகம் எப்படி அழகாக இருக்க வேண்டும் எங்களுடைய அவயங்கள் எப்படி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை விட அழகாக இருக்க வேண்டிய ஒன்றுதான் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நல்ல பண்புகள் எங்களுடைய மொழியை அழகுபடுத்துவதை விட குணத்தை அழகுபடுத்த நாம் முயற்சிக்க வேண்டும் நபியவர்கள் அல்லாவிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் எனது உடம்பை அழகாக வைத்திருக்கிறாயா அல்லா என் கண்ணை என் நாவை என் கையை எனது உறுப்புகளை எல்லாம் நீ அழகுபடுத்தி தந்தது போல இந்த வாழ்க்கையிலே உள்ள குணத்தை நீ அழகாக்கி தந்திடுவாயா என்று நபியவர்கள் அதிகமாக துவா செய்திருக்கிறார் மேலும் யா அல்லா اللهم إني أعوذ بك من الشقاء والنفاق وسوء الأخلاق யா அல்லா நயவஞ்சக தனத்திலிருந்து என்ன பாதுகாத்தது யா அல்லா கெட்ட பண்புகளிலிருந்து என்ன பாதுகாத்தது என்று நபி அவர்கள் கெட்ட பண்பிலிருந்து பாதுகாப்பும் தேடியிருக்கிறார் ஆக எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த தலைவராக வந்த ஈருலகத்தின் தலைவர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்த தலைவராக சிறந்த ஒரு ஆசிரியராக சிறந்த ஒரு தந்தையாக சிறந்த ஒரு கணவராக சிறந்த ஒரு ஆசானாக எல்லா நிலையிலும் இருந்து நபியோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எல்லா தரத்திலும் இருந்து நல்ல பண்புகளை காட்டியிருக்கிறார்கள் நபியவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னமா இந்த உலகத்துக்கு நான் நபியாக வந்ததே இந்த உலகத்துக்கு நபியாக வந்ததுடைய அடிப்படை நோக்கமே நற்குணத்தை பூர்த்திப்படுத்தத்தான் நான் நபியாக வந்திருக்கிறேன் நற்குணத்தை கொங்க்லீட் பண்ணுவதற்காக பூர்த்திப்படுத்துவதற்காகத்தான் நான் நபியாக வந்திருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையை ஒரு கணம் பாருங்கள் இந்த நபியுடைய வார்த்தையை ஒரு கணம் பாருங்கள் நற்குணம் நபியிடத்திலே எந்த அளவு மேலானதாக இருந்தது நற்குணத்துக்கு நபி அவர்கள் எவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள் அந்த ஒரு நாள் ஒரு காட்டவரில் மத்திய நலவைக்குள்ளே வந்து சிறுநீர் கழித்து விட்டார் சகாபாக்கள் பொதித்தெழுந்தார்கள் பொதித்தெழுந்தார்கள் தொழுகின்ற இடம் நாங்கள் உபன்யாசம் பண்ணுகின்ற இந்த பரிசுத்தமான இடத்திலே இப்படி அசிங்கமாக நடந்து கொண்டாரே என்று சிங்கங்களை போல துடித்த நேரத்திலே நல்லோர்கள் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி நற்குணத்தை காட்டி அந்த சிறுநீரை அவர்களித்த அந்த மனத்தை சிறுநீரை தங்களுடைய கையாலே துப்புரவு செய்து நாங்கள் வந்ததெல்லாம் மக்களை சிரமப்படுத்த அல்ல மக்களுக்கு இழவுபடுத்தத்தான் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நவியோர்கள் செயல் ரூபமாகவே செய்து காட்டினார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாளை தியாமத்து நாளிலே மக்கள் எல்லாம் ஒன்று கோடி இருக்கின்ற அந்த மகனுடைய மைதானத்திலே சில மக்கள் சொர்க்கத்தை நோக்கி வீடு நடை போடுவார்கள் சொர்க்கத்தை நோக்கி அவசர அவசரமாக நடந்து கொண்டிருப்பார்கள் போய் கொண்டிருப்பார்கள் அப்போது சில மலக்குமார்கள் அவர்களை இடைமறைத்து எங்கே போகிறீர்கள் நீங்கள் யார் கேள்வி கணக்கிற்காக மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு நிற்கின்ற இந்த வேலையிலே நீங்கள் எல்லாம் சொர்க்கத்தை நோக்கி அவசரமாக போய் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் யார் என்று கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள் அருளுக்குரியவர்கள் அல்லாவுடைய அருளுக்குரியவர்கள் தான் அர்த்தம் என்ன என்று கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் தான் உலகத்திலே நற்குணத்தோடு வாழ்ந்தவர்கள் அடுத்தவர்கள் எங்களை ஏற்றினாலும் பேசினாலும் நாங்கள் அவர்களை திருப்பி ஏசாமல் பேசாமல் நாங்கள் சகித்துக் கொண்டவர்கள் அடுத்தவர்கள் அநியாயம் செய்தாலும் நாங்கள் மன்னித்தவர்கள் அடுத்தவர்கள் துன்புறுத்தினாலும் அவைகளை எல்லாம் நாங்கள் மன்னித்தவர்கள் அதனால் அல்லாஹ் எங்களை அகுரில் பகுல் அருளுக்குரிய மக்கள் என்ற பட்டத்தை சூட்டி எங்களை சொற்களோகம் செல்ல அல்லாஹ் முடிவெடுத்திருக்கிறான் என்று அந்த மக்கள் சொல்வார் கேட்டியத்துக்குரியவர்களே அதனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய அழகான ஒன்றுதான் நட்புணம் என்பது நட்புணத்தால் தான் சோதனை இஸ்லாம் வளர்ந்தது மேற்கத்தியவர்கள் சொல்வது போல தப்பாக சொல்வது போல இஸ்லாம் வளர்ந்தது ஆயுதத்தால் அல்ல இஸ்லாம் வளர்ந்தது வாரால் அல்ல இஸ்லாம் வளர்ந்தது அடிதடியால் அல்ல இஸ்லாம் வளர்ந்தது யுத்தத்தால் அல்ல இஸ்லாம் வளர்ந்தது எங்களுடைய உயிரும் மேலான அவர்களுடைய நற்குணத்தினாலும் அவர்களிடத்திலே பாடம் படித்த அந்த சகாபாக்களுடைய நற்குணத்தை பார்த்துத்தான் இஸ்லாத்துக்குள்ளே அதிகமானவர்கள் வந்தார்கள் அன்பு சகோதரிகளே அந்நியவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்கு எதுதான் காரணம் என்று பாருங்கள் தொழுகையை சொல்ல முடியுமா தொழுகையை பார்த்து அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா தொழுகை என்பது மசிதுக்குள்ளே உள்ள உண்டு அதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை நோன்பை பார்த்து அதிகமாக வர முடியுமா நோன்பும் நோன்பும் நோன்பு பிடித்தவருக்கு தான் தெரியும் இவர் நோன்பாளியா இல்லையா என்பது அல்லாவுக்கும் அவருக்கும் இடையிலே உள்ள உண்டு ஜக்காத்தை வைத்து இஸ்லாத்துக்குள்ளே அதிகமாக நுழைய முடியுமா என்று பார்த்தால் ஜக்காத் அது செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலே உள்ள ஒரு இபாதத் அச்சை பார்த்து வர முடியுமா என்று பார்த்தால் அது பக்கத்திலே செய்கின்ற ஒரு அமல் இவ்வாறாக இருக்க இதை பார்த்து அடுத்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவது சகோதரிகளே எங்களுடைய குடுக்கல் வாங்கல் எங்களுடைய நடவடிக்கைகள் நாங்கள் நடந்து கொண்டிருந்த தன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பண்புகள் அசலாக் என்ற அழகிய பண்புகள் இதை பார்த்துத்தான் அடுத்தவர்கள் இஸ்லாமத்திலே வர தேவை இருக்கிறது எனவே இஸ்லாம் என்ற இந்த அழகான பூஞ்சோலைக்குள்ளே அடுத்தவர்கள் வருவதற்கு எங்களுடைய பண்புகள் முள்ளு அமையக்கூடாது இஸ்லாம் என்ற அழகான பூஞ்சோலைக்குள்ளே அடுத்தவர்கள் நுழைவதற்கு எங்களுடைய பண்புகள் முள்ளு வேலிகளாக இருக்கக்கூடாது ஆகவே நற்குணத்தோடு வாழ்வது ஒவ்வொரு மனிதனுடைய கட்டாய கடமை தொழுகைக்கு எப்படி முக்கியம் கொடுக்கிறோமோ நோன்புக்கு எப்படி முக்கியம் கொடுக்கிறோமோ சகாசுக்கு எப்படி முக்கியம் கொடுக்கிறோமோ நற்குணம் என்பதும் ஆகப்பீரும் அவன் என்று விளங்கி நற்குணத்தோடு வாழ வேண்டும் சகோதரிகளே அதனால் பெருமையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் பெருமைக்காரர்கள் நற்குணமுடையவர்களாக இருக்கக்கூடியாது பொறாமையில் இருந்து பாதுகாக்க வேண்டும் பொறாமைக்காரர்கள் நற்குணமுடையவர்களாக இருக்க முடியாது அடுத்தவர்களுக்கு கடுதி செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் நற்குணமுடையவர்களாக இருக்க முடியாது அடுத்தவர்களுக்கு துன்புறுத்தல் கொடுப்பவர்கள் இருக்க முடியாது இதுவாறான அசிங்கமான பண்புகளை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் மன்னிக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் அடுத்தவர்களை நல்லவர்களாக மதிக்க வேண்டும் அவர்களுடைய குறைகளை சொல்லித் தெரியக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும் எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் உடையவராக இருக்க வேண்டும் உடம்பு எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ ஆடைகள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ இது எல்லாம் உள்ள பரிசுத்தம் எங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் வர வேண்டும் உள்ளம் பரிசுத்தம் வராத வரையிலே அமல்களும் பரிசுத்தமாகாது உள்ளத்திலே பரிசுத்தம் வராத வரையிலே அமல்களிலே பரிசுத்தம் வராது உள்ளத்துடைய பரிசுத்தம் ஆக முக்கியமானது அந்த ஒரு நபி சொல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சகாபாக்களோடு இருக்கிறார்கள் அங்கே சொன்னார்கள் தோழர்களே இப்போது ஒருவர் வருவார் இப்போது இந்த சபைக்கு ஒருவர் வருவார் பார்த்து கொள்ளுங்கள் அவர் சொர்க்கவாசி என்று நபியவர்கள் சாட்சி சொன்னார்கள் சகாபாக்கள் அவரோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் யார் வருவதென்று அங்கே மதீனத்தை சேர்ந்த ஒரு அன்சாரி சகாபி தாடியிலே தண்ணீர்கள் கொட்டி கொண்டிருக்கும் நிலையிலே ஒரு கையால் தனது செருப்பை தூக்கிக் கொண்டு அப்படியே வருகிறார் வந்து அந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டார் இரண்டாவது நாளும் நபியவர் சொன்னார்கள் இன்றும் தோழர்களே பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு தோழர் வருவார் ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் இரண்டாவது நாளும் அவரோடு பார்த்தார்கள் யார் அவர் என்று முதலாவது நாள் வந்த அதே தோழர்தான் நபிதான் நபி தோழர்தான் இரண்டாவது நாளும் வந்தார் மூன்றாவது நாளும் நபி சொன்னார்கள் தோழர்களே இன்றும் இந்த சபைக்கு ஒருவர் வருவார் அவர் சொர்க்க வாழ்க்கை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது நாளும் பார்க்கிறார்கள் அதே நபித்துவர் தான் வருகிறார் மூன்று நாளும் அதே மனிதர் தான் வந்தார் அனஸ் நான் ஆச்சரியப்பட்டு இவர் என் செய்கின்ற அவர் என்ன என்று பார்க்க வேண்டும் என்று அவா கொண்டே ஆசைப்பட்டு அவரிடத்திலே அனுமதி கோரி அவரோடு மூன்று நாள் நான் தங்கினேன் ஆனால் பார்ப்பதற்கோ சொல்வதற்கோ விசேஷமான எந்த அமலும் இல்லை நான் காணவில்லை மூணாவது நாள் நான் அவளத்திலே கேட்டேன் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் நவியவர்கள் உங்களை பற்றி மூன்று நாள்கள் சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று சாட்சி சொன்னார்கள் நீங்கள் செய்கின்ற விசேஷமான அமல் என்ன சொன்னார்கள் நீங்கள் எதிர்பார்த்து வந்தது போல என்னிடத்திலே விசேஷமான அமல் இல்லை ஆனால் என்னிடத்திலே ரெண்டு குணம் இருக்கிறது முதலாவது குணம் நான் யாரையும் தப்பெண்ணம் வைப்பதில்லை யாரையும் கடுக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை நமது பார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் யாருக்கும் நான் குளிவட்டுவதில்லை அநியாயம் செய்ய நினைப்பதில்லை இது எனது உணவாவது பண்பு என உள்ளம் அடுத்தவர்களை பற்றி பரிசுத்தமாக இருக்கும் இரண்டாவது அல்லாஹால யார் யாருக்கு என்ன பாக்கியம் கொடுத்தாலும் அந்த பாக்கியத்தின் மீது நான் ஒரு நாளும் பொறாமை கொள்ள மாட்டேன் அசது பொறாமை கொள்ள மாட்டேன் இந்த ரெண்டு பண்பும் தான் இந்த வாழ்க்கையில உள்ள விசேஷமான அமல் என்று சொன்னார் கண்ணியமானவர்களே அதனால் எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளம் பரிசுத்தமாகாத வரையிலே எங்களுடைய அமல் பரிசுத்தமாகாது எனவே நாம் மக்களுக்கு மத்தியிலே நல்லவர்களாக ஆகாத வரையிலே அத்தாவுக்கு மத்தியிலே நல்லவராக முடியாது எனவே நற்குணம் என்பது விசேஷமான அமல் எங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் இருக்க வேண்டிய ஒன்று பேச்சில் இருக்க வேண்டிய ஒன்று நமது நடவடிக்கையில் இருக்க வேண்டிய ஒன்று எங்களுடைய எல்லா நிலையிலும் நற்குணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் நற்குணம் என்பது அல்லாவுடைய பண்பு அல்லாவுடைய பண்பை யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்குரிய மக்களாக மாறிவிடுகிறார்கள் எனவே நற்குணம் என்பது எங்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை புரிந்து நல்ல குணத்தோடு நல்ல பண்புகளோடு நல்ல அல்லாவோடு வாழ்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக யாவா எங்கள் குற்றம் குறைகளை மறைத்து மன்னித்திடுவாயாக எம்மை பெற்றவர்கள் நாம் பெற்றவர்கள் எமது குற்றார உறவினர்கள் அகிலத்திலே வாழ்ந்து மரணித்த முஸ்லிமான மூமியான ஆண்பன் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாவா எங்களுடைய குணத்தை நல்ல குணமாக ஆக்கிடுவாயாக எங்களுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தமாக்கிடுவாயாக மக்களோடு நல்ல பண்போடு வாழ நீ அருள் செய்வாயாக எங்களுடைய இறுதி நேரத்தை நல்லதாக்கிடுவாயாக எங்களுடைய கபர் வாழ்க்கை நல்லதாக்கிடுவாயாக யா அல்லா அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களோடு எங்களை நீ சேர்த்திடுவாயாக யா அல்லா உனது என்ற பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக ஆக்கிடுவாயாக உனது லிகா என்ற தருசனத்தை தருவாயாக யா அல்லா குடும்பங்களோடும் நண்பர்களோடும் எங்களுடைய மூலாதையர்களோடு உண்மையிலான ஜன்னத்தில் பிரதோஷிலே ஒன்றாக இருக்க நம் அனைவருக்கும் பாக்கியம் தருவாயாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்